திருவாரூர் உறைவாய் திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வருது ஏன்னா அதெல்லாம் அவங்க போகவில்லை என்றாலும் அந்த ஊர்ல அவங்களுடைய தாக்க மனசுல இருந்திருக்குது பெரிய ஊர் அல்லவா திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சுந்தரமூர் சுவாமி திருவாரூர்ல பிறந்துட்டா போதும்யா அத்தனை பேருக்கு நான் அடிமையினர் அப்படிப்பட்ட ஊர்ல திருவாரூர் நாவுக்கர் நாவுக்கரசர் அமரர் நாடாளாதே ஆரூராண்டையன் அம்மானி பெருமானி உனக்கு தேவலோகமெல்லாம் இருக்குது அங்க ஆட்சி செய்யலாம் அங்க விட்டுட்டு இங்க எல்லாம் தியாகராஜாவா இருக்கிற ராஜா ராஜா எதுக்கு ராஜான தியாகத்துக்கு ராஜா அதான் தியாகராஜா சில்லறைக்கு ராஜா இல்ல சில்லறைக்கு ராஜா அது சில்லறை எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கு தியாகத்துக்கு ராஜா இந்த தன்னை முழுமையாக மற்ற உயிரினங்களுக்காக விட்டிய அதான் தியாகம் உனக்குன்னு என்னப்பா உனக்குன்னு ஒன்னு எதுவும் இல்லையே எல்லாம் உயிர்களுக்காக தானே இந்த மாதிரி ஒரு ஆள் தன்னுடைய உயிர் முழுதும் அப்படியே மற்ற ஆன்மாக்களுக்கு தியாகம் பண்ணதுல வேற யாரும் இல்லப்பா தியாகத்துக்கு நீ தாண்டா ராஜா தியாகராஜா என்று அதனால அமரர் நாடாளாதி மனுஷன் இருந்தா தேவலோகத்தை ஆண்டிருக்கலாம் அதை வேணான்னுட்டு ஆரூராண்ட என்னம்மா நீ திருவாரூரை போய் நீ ஆண்டியப்பா நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி உன்னுடைய திருக்கண்ணால் நோக்கப்பட்டால்தான் நாங்கெல்லாம் வாழ முடியும் இல்லையானா முடியாதேப்பா தாண்டகம் பாரு இப்படி திருவாரூர் பெரிய அமைப்பு அதனால் திருவாரூர் உறைவாய் என்று அவர்களுடைய மனதில் கோஷமங்கள் இருக்கின்ற பொழுதே இப்படி ஒரு தாக்கம் திருவா அது கூட விளங்கும் திருவாரூர் உறைவாய் என்ன விளங்கும் அருள் வழங்கும் அருள் வழங்கும்படியான திருவாரூர்ல இருக்கின்ற பெருமானி மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசே வாரூர் பூன்முறையால் பங்க எங்க அம்மாவோடவே கூட இருக்கின்ற உமையோரு பாகனி என்னை வளர்ப்பவனி என்னை வளர்ப்பவனி எப்படி இருந்த வளர்த்தாய் என்னை வளர்ப்பவனி இப்ப நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டா சின்ன பொடுசா வயிற்றுல இருந்து வந்த உடனே அரை குழந்தையா இருந்து அப்புறம் அறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு அப்புறம் வெளியில் அம்மாவோடையே இருந்து அம்மா அம்மா குழந்தையா இருந்து அப்புறம் அப்போ கூட சின்ன பிள்ளை தூக்கப்பட சொல்லுவாங்க ஏன்னா தலையெல்லாம் தாங்காது நல்லா தூக்கப்படாது தாய்க்கு தான் தூக்க தெரியும் நமக்கெல்லாம் தூக்கணும் எங்கேயாவது கழுத்து சுழிக்கும் இது பண்ணுறோம் அதனால அப்படி இருக்கும் அப்புறம் இருந்து அப்புறம் மற்றவங்க தூக்கி பக்கத்துட்டு தூக்கி தூட்டு தூக்கி இப்படி இருந்து இப்படி இருந்து அப்புறம் ஆச்சு இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு பின் பத்து ஆண்டுகளுக்கு பின் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னு வந்துட்டோம் தென்னை மரமாக வளர்ந்தாச்சு தீர்ந்து போச்சு நம்ம வளர்ச்சி அவ்வளவுதான் ஆனால் பெருமானிய அதனால இந்த வளர்ச்சி வந்து உடல் வளர்ச்சி என்னை வளர்ப்பவனி சைவ சித்தாந்தத்துக்கு போகணும் என்ன இந்த உயிர் வேறு ஆணவம் வேறு என்று இல்லாத நிலையில கேவல நிலையில் இருந்தேன் அந்த கேவல நிலையில் இருந்த என்னை நீ என்ன பண்ண என்னடா இங்க வந்து கிடக்கிற இங்க இருக்கலாமா இது நமக்கு உரிய இடமாடா நீ எங்க இருக்க வேண்டிய புள்ளடா என்று சொல்லி மெதுவா அந்த குழந்தையை இதிலிருந்து இந்த கேவல நிலையிலிருந்து அப்படி எடுத்து இப்ப சகல நிலை சகல என்ன உயிர் வாழ்வு இந்த உடம்பு கொடுத்து வாழுகிற வாழ்வு இந்த இதுல எப்படி வளர்க்குறான் கொஞ்சம் நெஞ்சு வளர்ப்பில்ல புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்படி வளர்த்தான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய அந்த மலம் நீக்கம் பெறணும் வந்துட்டு அப்புறம்தான் சுத்த நிலை இது கேவலம் இப்போ நாம் இருக்கிற நிலை சகலம் சுத்தம்ங்கிறது இந்த மலம் முழுமையாக நீங்க பெற்று பெருமானோடு கூட இருப்பது அது சுத்த நிலை அல்லவா இப்படி என்னை வளர்ப்பவனே அப்ப கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வந்து சகல நிலையில் இருக்கின்ற உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புல்லாகி பூடாய் இப்படி எல்லாம் வந்து மனிதனாக கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய திருவடி கீழ் இருக்கும்படியான ஒரு அன்பனாக வைத்திருக்காயே இப்படி வளர்ப்பவனே அந்த வளர்ச்சி இது உணர்வு வளர்ச்சி நாம வளர்க்கிற வளர்ச்சி எல்லாம் வெறும் உடல் வளர்ச்சி சிவ சிவ வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திரும்பாடி அது அதுக்கு முன்னால் என்ன முன்னால் என்ன சிவ சிவ அதான் வராது நம்மை வளர்த்தெடுத்த வளைதன் அருமையான மேற்கோள் நல்ல மேற்கோள் அது அந்த முன்னால் என்ன பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பேதித்து கேவல நிலையில் ஆணவம் வேறு இந்த ஆன்மா வேறு இன்றில்லாதிருந்த நிலையை மெதுவா பேதித்து வேறுபடுத்தி இந்த சகல நிலையாகி இருக்கிற இந்த மாதிரி புல்லாகி பூடாய் எல்லாம் கொண்டு வந்து இதுல கொஞ்சம் நாலறிவு அஞ்சறிவு அப்படிலாம் கொண்டாந்து ஆறறிவுடைய மனிதனாக வைத்து அதன் பிறகு கொஞ்சம் திரு நெத்தியில் திச்சம் ஆமாம் அதான் முதல் தொடக்கம் இது இது போதும் இந்த பேதித்தனமைங்கிறதே போதும் அது வந்து பிறகு இந்த மனிதனாக ஆக்கி அப்புறம் கொஞ்சம் உணர்வு தெய்வீக உணர்வெல்லாம் உண்டாக்கி அப்புறம் கொண்டு வந்து இப்படி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த ரொம்ப ஆடி ஆடியேலோ எம்ப இந்த இதான் ரொம்ப அருமையான பத்தியில வளர்ப்பவனி பெரிய பேராசிரியர் எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா இன்று வளர்த்தல் கேவல நிலையில் இருந்த உயிரை சகல நிலைக்கும் சகலில் இருந்த உயிரை சுத்த நிலைக்கும் வளர்த்தல் என்னை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் என்றார் பின்னும் அவ்வளவுதான் <laughs> என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருள் நின் நின் கருணைக்கு கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற நின்னை விடு என்னை விடுதி கண்ட பாருங்க சில பேர் சில குழந்தைகள் அப்படி சின்ன பிள்ளைகள் இருக்கும் அம்மா தூக்கி தூக்கி தூக்கி வச்சு இப்படி மடியில் வச்சு உட்கார ராஜா உட்கார ராஜாம்பா இது நழுவி நழுவி நழுவி நழுவி கீழே எங்கேயோ ஒரு ஒரு துண்டு கா காகிதம் கிடக்குது அது மண்ணுங்கன்னுமா இருக்குது அதை போய் எடுக்கணும் இதுக்கு அம்மா நல்லா இடுப்புல வச்சுக்கிட்டு ஏண்டா ராஜா நான் இடுப்புல உட்காடுறா அப்படின்னு வச்சிருந்தா இது எங்கேயோ இந்த கிழிஞ்ச துண்டு அது ஏதோ சாணி இங்க கிடக்கிற தூண்டு அதை பார்த்தோன்னா அதை எடுத்தா தேவலான்னு இறங்குது இறங்கி ஏன்டா இறங்குற எதுக்குடா இறங்குற எடுத்து விட இது கீழே இறங்குது ஏன் அவ்வளவுதான் இங்க இங்க இருக்கிறது அவ்வளவுதான் அது போல பாவம் இப்படி எல்லாம் சொன்னார் என்ன சொல்கிறார் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீ உன்னுடைய கருமை கருணை கூர்ந்த கையில நல்லா அணைச்சிருக்கிற அப்படி இருந்தும் கூட நான் என்ன பண்றேன் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை அந்த ஓடுற துண்டு காயத்தை வச்சு அதை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அம்மா ரெண்டு சாத்த மக்கு பயல எது எடுத்தாலும் வாயில வைக்கிறது சி துப்பு துப்பு அப்படின்னு இப்படி அடி வாங்குறது நல்லா இடுப்புல வச்சிருந்தால உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அம்மாட்டிய ஜென்மம் இல்லை ஏன் இந்த கிழிஞ்ச காயத்தை எடுக்கணும் ரெண்டு குட்டு வாங்கணும் வாயும் மோரையும் சி அப்படின்னு அதெல்லாம் ஆசீர்வாதமாக வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு பண்றது இப்படி வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் உன்னுடைய கருணையாய கையில் நான் இருக்கிறத விட்டுவிட்டு நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்ட என்னை விட்டுடாதப்பா வெண்மதி கொடுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கோசமங்கைக்கு அரசி வெண்மதி கொழுந்து பா மதி கொடுந்து ஏன்னா இங்க பாருங்க மதி என்னாது மதி கொடுந்து என்றார் பழைய உரையாசிரியர் மூன்றாம் பிறை சந்திரநாதரின் ஏன் இது முழுமதி அல்ல என்னுடைய வளர்மதி வளர்மதி அதனால நம்ம குரு சுவாமிகள் வளர்மதின்னு கூட சொல்ல பிள்ளை மதியினர் குழந்தை குழந்த சந்திரனா இது எது இந்த நான்காம் பேரை அஞ்சாம் பேரை குழந்த சந்திரன் நீங்க முடிச்சந்திரன் என்ன பதினாறாம் நாள் தான் முழுமையான ஆளு அஞ்சரை அடி ஆளு அப்ப இதெல்லாம் குழந்த சந்திரன் பிள்ளை மதியினர் எங்க முத்துமார் சாமி பிள்ளை தமிழ்ல புனிர் இங்க புனிருன்னு என்ன அர்த்தம் புனிருன்னா தொல்லாப்பியம் புனிரு ஈன்றனிமை அது குழந்தை பெற்று நான் அறையில இருந்து கூட வெளியில வரல புனிரு பூனா நீனா ரூனா இந்த சொல்ல விட்டுட்டோம் அதனால தெரியாது புனிரு சீக்குவல் டு அணிமை என்று எழுதியிருப்பாங்க ஈன்றணிமைன்னா குழந்தை பிறந்து இப்போ அரை விட்டு கழியாத காலம் அரை விட்டு கழியாத காலம் தொல்காப்பியம் பார்த்தீங்களா அருமையா தொல்லாப்பியம் தூக்கி போட்டிருக்காரு அந்த சொல்லலாம் போனதுனால இப்ப புனிருன்னா ஒண்ணு வழங்கல உனக்கு என்னமோ தமிழா இருக்குது பூனா நீனா ரூனா இருக்குது போ என்ன பண்றது அந்த இலக்கண அறிவோடு இலக்கிய அறிவோடு இருந்து உள்ள நுழையும் போது அதனுடைய அமைப்பு வேறதான் வேறதான் என்ன பண்றது ரொம்ப அருமையான மேற்கோள் சொன்னீங்க இங்க விட்டுட்டேங்க வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர அங்கிக்க அரசே நீ பிறை பிறச்சந்தன் அணிந்திருக்கும்படியான நீண்ட முடியவுடைய உத்தர அங்கில் இருக்கின்ற பெருமானி தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரி நீ எப்படி இருக்கிறாரு பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம் தோற்றம் உன்னுடைய வடிவுனர் இங்கேயும் பாருங்க பொன்னையும் மின்னலையும் ஒத்திருக்கும்படியான தோற்றம் என்றார் சிறந்த உரையாசிரியர் உரை எழுதியிருந்தால் இதெல்லாம் கூட எழுதிட்டா பகுதியில் நல்லது எங்க எழுத போறோம் இதெல்லாம் நல்லது பொன்னையும் பொன்னையும் மின்னையும் தோற்ற செடுஞ்சுடர் என்றார் பொன் வடிவத்தாலும் மின் சடையினாலும் ஒத்தது பொன்னை ஒத்ததுன்னா திருமேனி உடம்பு மின்னை ஒத்ததுன்னா சடை என்னை பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் எது மேனி வீழ்சடை மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் என்றாராகலின் தூக்கி போடலாம் யாரு சேரமான் பெருமாள் இங்கே பொன்னையும் மின்னையும் ஒத்து என்று சொன்னாலும் இரண்டும் உடம்புக்கன்று பொன் உடம்பிற்கும் மின் சடைக்கும் ஆம் என்னை பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மின்வண்ணம் என்றும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்றும் கூறினாராகலின் அப்படி போடணும் அதெல்லாம் உரை அதெல்லாம் உரை பா அப்படிலாம் வந்து திருவாசத்தை என்னைக்கு கண்ணால பார்ப்போமோ தெரியலையே தெரியலையே இல்லைன்னா பொன்னையும் இன்னையும் இருக்க முடியாது மேனி உடையவனே அப்படி அப்படி செய்யலாமா ஏன்னா மின்னலுங்கிறது தோண்டி தோண்டி மறையும் பொண்ணுங்கிறது அப்படியே இருக்கும் அதான் சேரமான் பெருமாள் பார்த்தாரு பொன் வண்ணம் எவ்வளோம்னா உண்மை உடம்பு எப்பவும் சிவப்பாகவே இருக்கும் இந்த சடையை கேட்டால் இப்படி திரும்பினா அது தோன்றும் இப்படி திருமணம் போடும் அது தோன்றும் மறையும் அது மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை எங்கதான் படிச்சாங்களோ எந்த யூனிவர்சிட்டிலையோ இவங்க எல்லாம் எல்லாம் கைலாய பல்கலைக்கழகம்னு சார் சென்னை பல்கலைக்கழகம் கைலாய பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க அதனால சிங்கம் மாதிரி இருக்குது நாமெல்லாம் இந்த சென்னையும் அண்ணாமலையும் படிச்சுட்டு பெக்க பெக்கன்னு உட்காந்துருக்கிறோம் படிச்சா கைலாய பல்கலத்தில் படிக்கிறான் என்ன பண்ற சிவ சிவ அதனால பார்த்தீங்களா இங்கெல்லாம் எல்லாம் இப்படி எழுதுனா நல்லதுன்னு மின்னும் பொன்னும் மின்னும் அன்ன தோற்றச் சொழிஞ்செழுஞ்சுடரே செடிகின்ற தீப்புகு விட்டலில் சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் இங்க ஒரு ஓமை வருது பாருங்க ரொம்ப அருமையாக என்னன்னு கேட்டா செழிகின்ற தீ புகு விட்டிலில் இந்த விட்டில் பூச்சி இருக்குதே அது வந்து விளக்குகிட்டே தான் போகும் அது போல என்னுடைய உள்ளம் எங்க போகுது பெண்ணின்ப வழியே போகுது இந்த பெண்ணின்பம் என்பது இங்கே தீ செல்லுகின்றதை விட்டு அங்கே தீ விட்டில் போகும் இங்கே நான் அடியனாகிய நான் செல்லுகிறேன் என்று சொல்றது அந்த இதெல்லாம் வைத்துதான் அவங்க சொல்றாங்க இல்லறம் இல்லறம்னு அல்லவா செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் சின்மொழின்னாங்க இந்த சின்மொழின்னு ஏன்னு கேட்டா என்ன பண்றது குறுந்தொகை சில மெல்லியவே கிளவி சில மெல்லியவே கிளவி என்னுடைய தலைவி எப்படி தெரியுமா ரொம்ப ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை தான் பேசுவா அது மென்மையா இருக்கும் பல மெல்லியல் யான் முயங்குங்கானே ஆனா நம்முடைய தழுவி இருக்கும் போது இன்பம் மிகச்சிறப்பா இருக்கும் அப்ப இப்ப சொல்லு எப்படி வரும் சில மெல்லியவே கிளவி கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை தான் பேசுவான் சிவ சிவ சங்க இலக்கியம் அதனால சின்மொழியாரில் இங்க சின்மொழின்னு இருக்கு சின்மொழின்னு நிறைய பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல எவ்வளவு பேசணுமோ அவ்வளவையும் குறைச்சி ஆனா ரெண்டு ஒரு சொல்லில் விளக்க முடியாத ஆற்றல் ஆற்றல் அது அவங்களுக்குன்னு உரியது சரி அப்படின்னா நம்ம நிறைய பேசலாமான்னாரு திருவள்ளூர் வந்தார் திருவள்ளூர் வந்தார் இப்போ எங்க எல்லாம் சுத்தி சுத்தி வர்றாங்கன்னா அப்படியே நம்ம இங்க எல்லாம் எல்லாம் இருக்காங்களாட்டுருக்கு திருவள்ளுவர் அவர் தான் பல சொல்ல காமுருவர் மன்ற சில சொல்லல் தேற்றாதவர் மக்கு பயில அதுக்காக நீ பாட்டுக்கு விரிச்சு பேசிட்டு இருக்காதுல கொஞ்சமா பேசி விளக்க தெரியாதவன் தான் நிறைய பேசுவான்னார் பல சொல்ல காமுருவர் மன்ற சில சொல்லல் தேற்றாதவர் ஒரு சில சொற்களிலே தெளிய வைக்க முடியாதவன் தான் பல சொல்ல வச்சுட்டு பறிஞ்சு பெஞ்சிட்டு போயிட்டு இருப்பேன் ஆகவே நீயும் சிலமில்லியவே கிளவி பேசுட பெண்பாளார் மட்டுமல்ல சீவ சீவ ஒன்று திருக்குறள் ஒன்று குறுந்தொகை அல்லவா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருந்த சின்மொழின்னு ஒன்று சரி செடிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய் அந்த விட்டில் என்ன பண்ணுமா நெருப்புக்கிட்ட போனால் சுடுது ஆனால் விளைவிக்கும் விலகிக்கும் சுடும் விலகும் ஆனாலும் எப்போ விலகும்னாரு அதில் கரிஞ்சு போனால் ஒளிய விட விலகாது அது அது புத்தி அது என்ன பண்ணுறது பிட்டில் பூச்சின்னா அப்படி சுடும்போது விலகணும் திரும்ப போகுமே தவிர ஆனால் சுடுதேன்னு விலகினது விலகியே வராது மீண்டும் மீண்டும் இருந்து என்ன ஆகுனா ஒரு தடவை அப்படி ரீன்னு போகும் பக்குன்னு பற்றி எழுதி போடும் ஒழிஞ்சு போடும் அதுபோல நான் கொஞ்ச நாள் தொடர்பு விட்டுறது கொஞ்ச நாள் தொடர்பு விடுறது இருந்தாலும் ஆக கடைசியில் இந்த ஆன்மா அதில் தான் அழிய போகுது அப்படி அல்லவா நான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார் இதை நான் என்ன சொல்றேன் பிறருடைய நம்முடைய அனுபவத்தை அவர் வைத்து சொல்லுகிறார் என்று என்னுடைய கருத்து சிலர் இது அவருடைய அனுபவமே என்று கருதி எனவே அவர் திருமணமானவர் சொல்றாங்க சிவ சிவ சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூ முடி உத்தர கோசமங்கைக்கு அரசே உத்தர கோசம் அங்கே எப்படி இருக்கும்னா நல்ல மலர்கள் அந்த மலர்கள் அப்படியே பூத்து இருக்கும் அப்படி தேன் அப்படியே சொட்டிட்டு இருக்கும் அங்க அருகால் அருகால்னா ஆறு கால்களை உடைய வண்டுகள் அப்படி வண்ணு தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு தெரிந்தறிந்து போடுவதே நீங்காரம் கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட உத்தர அங்கே நம்மால் பாடினது இந்த மாதிரி இருக்குமா உத்தர கோஷமங்கை அந்த உத்தர கோஷமங்கைக்கு அரசே படி நின்று தன் அருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனி நீ என்னை வலிய வந்து உன்னுடைய அருள் ஆரமுதத்தை ஊட்ட ஆரம்பிச்சா கூட நான் அதை வேணான்ட்டனே சில குழந்தைகள் பாருங்க நல்ல நெய் போட்டு இது போட்டு பக்குவமா எடுத்து மெசிச்சு ஆணுப்பா ஆண்ப்பா அப்படிங்க விட்டுரும் எங்கேயோ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு கொண்டக்கடலை சுண்டல் அது வந்து தப்பி போய் கிடக்குது கூட்டுறதுக்கு தவி அதை எடுத்து வாயில போட்டுக்கும் ஏன் ஜென்மம் போகணுமே இப்படி அதனால அதனால அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க வரத்து விடல முண்டம் முண்டம் ஏண்டாது நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே பக்குவமாக ஆயில வச்சு ஊட்டினேன் அதை வேணான்ட்டு போய் எத்தனை என்னைக்கு போனது ஐயையே இந்த முந்தா நாள் சுண்டல் போட்டது அது ஏதோ வேலைக்காரியும் தவறி போய் கூட்டினதில் அப்படி ஒதுங்கி கிடக்கு அதை எடுத்து போட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் வாழ்க்கையில் சின்ன குழந்தையில வச்சுட்டு வரும்போது எல்லாம் கண்ணால் பார்க்கறது தான் அதனால இப்படி எங்கிட்ட எங்க விட்டோம் ஆ வடி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட நீ பகுதியில் இருந்து கொஞ்சம் சாப்பிட ராஜா ஆன்னு செல்லமில்ல கண்ணல்ல என்று ஊட்டினா கூட மறுத்தனி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்ன பண்றது பாவம் மறுத்தனன் யானும் அருள் அறியாமையில் என்மணியே இப்படி எல்லாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னாரு உனக்கு இருக்கிற அருளையும் எனக்கு இருக்கிற அறியாமையும் அல்லவா உனக்கு எவ்வளவு அருள் இருக்குங்கிறது தெரியாமையினால நான் அப்படி மறுத்துட்டேன்ப்பா என்ன பண்றது என் மணியே வெறுத்து என நீ விட்டெழுதி கண்டாய் இப்படி நான் செய்வதனால சரி இவன் உருப்பட இல்ல இந்த உருப்படா முண்டத்தை என்னது ஒழுங்கே போட்டும் போ என்று விட்டுடாதப்பா நீ விட்டுட்டுனா என்னால வாழ முடியாது நான் செய்தது என்னமோ தப்பு தான் ஆனால் என்னை அது கருதி விட்டு விட்டால் என்னை யாருப்பா என்ன செய்வா தானே செய்யணும் அதனால நிதி கண்டாய் ரொம்ப அருமையா சொல்ற வினையேன் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள் வினையின் தொகுதி ஒருத்து நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் வினைன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அப்படியே தொகுதியா கட்டா இருக்குது இந்த வினை கட்டு இருக்குதே இதை வந்து வேற யாரும் விளக்க முடியாது நீ தான் நீ செஞ்சிருவே அப்படியே அறுத்துருவேன் அறுத்துடுவியா எங்க இருக்குது சிவபுராணம் குரம்பை கட்டழிக்க வல்ல நீ கட்டோடு அழிப்பணம் குரம்பை கட்டடிக்க வல்ல நீ ஆனால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டாணி அருமையா சிவபுராணத்துல நீங்க மற்ற ஐம்பத் ஐம்பத்தோரு தலைப்பு மொத்தம் இருக்குது திருவாசத்துல சிவபுராணம் முதல் தலைப்பு மற்ற ஐம்பது தலைப்புல எங்க படிச்சாலும் இதுல வந்து விழுந்துடலாம் பொத்து பொத்துணும் அப்படி இருக்கு என்னமோ தெரியல மற்ற நீங்க எந்த தலைப்பு எடுத்து பேசினாலும் மற்ற எந்த இந்த இங்க வந்து விழுந்துடலாம் பொத்துணும் இப்படிலாம் பாடியிருக்கிறார் எனவே எங்க இருக்குது ஆமா மறு வெறுத்தனை நீ விட்டெடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டு கொள் நான் செய்திருக்கிற வினை கொஞ்ச நெஞ்சமல்ல தொகுதியினர் இந்த வினையின் தொகுதி என்று மட்டும் வைத்திருந்தால் இங்க யாராவது நம்ம தமிழ் படித்த நம்ம புலவர் பெருமக்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இல்ல இப்படி சொன்ன உடனே ஒரு தொல்காப்பி சுத்திர ஞாபகத்துக்கு வரணும் வினையின் தொகுதி வினையின் தொகுதி காலத்தியலும் என்று தொல்லாபி சூத்திரம் சரி ஆகவே இந்த வினையின் தொகுதி நான் செய்திருக்கிற வினையானது கொஞ்ச நெஞ்சமல்ல மிக பெருமை நிரம்ப இருப்பதனால அதை ஒருத்து முழுமையாக நீக்கி என்னை ஆண்டுகொள் உத்தர அங்கிக்க அரசே சரிப்பா இவ்வளவு வந்து நீ நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிற ஆனா எனக்கு அதை செய்ய இதை செய்யுங்கிறியாரு கேட்டாரு சொன்னார் பொறுப்பருந்தே ஆமா சின்னவங்க தப்பி தவிர தப்பு செஞ்சாலும் பெரியவங்க பொறுத்து கொள்வாங்க நான் சின்னவன் அப்படிதான் தப்பு பண்ணுவேன் நீங்க பெரியவன் பொறுத்து கூடாதாப்பா பாவம் உரிமையா கேட்கிறார் பொறுப்பரன்றே யார் பெரியோர் எது சிறு நாய்கள் தம் பொய்யினையே அப்பா சிறு நாய்கள் இந்த மாதிரி சின்னஞ்சிறு என் போன்ற நாய்கள் எதுன்னு சொல்லிச்சுன்னா கூட ரொம்ப பெரியவங்க பொறுத்துக்கிற பழக்கம் இல்லையா சுவாமி அதனால நான் நாயில ஒரு ஆள் சின்ன நாய் ஏதோ சொல்றேன் நீ பெரியவங்க அல்லவா பொறுத்து கூடாதா பாவம் எப்பா இதெல்லாம் என்னமோ அவருடைய உள்ளத்துல அவர் செஞ்சிருக்காரு பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி பொத்தி கொண்டமையவனே மெய்யவனே விட்டிடுதி கண்டாய் விட முன்மிடற்று மையவனி மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசே செய்யவனி சிவனி சிறியேன் பவம் தீர்ப்பவனே பொய்யவனேனை என்ன பொய்னா நடந்ததை சொல்லாம உள்ளதை சொல்லாம இருக்கிற பொய் அல்ல இந்த பொய்ப்பொருளிலேயே தலைப்பட்டிருக்கவனே என்ன பொய்ப்பொருள் உலகப் பொருள் இந்த பொய்யவனேனை பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகில் வழிபட்டிருக்கிற என்னை பொருள் என ஆண்டு என்னையும் ஒரு பொருளாக நீ கருதி செஞ்சிருக்கிற எப்போ முன்ன ஆண்டாய் பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே அருமை அருமை பொத்தி கொண்ட மெய்யவனே இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதேனும் குளிர்கள் அப்படி இருந்து வச்சுங்க அம்மா தூக்கிட்டு வந்தாங்கன்னு என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா பாவம் பிள்ளைக்கு வந்து குளிருது அப்படியே தான் முந்தானி எடுத்து அப்படி சுத்தி போட்டு பொத்திட்டு வாடா ராஜா உள்ளுக்கு போடும் உள்ளுக்கு போடும் நீர் கொண்டு விடும்ல தும்முடா தும்முடா அப்படின்னு போயிடும் இல்ல அதுபால என்னை பொத்தி கொண்ட இந்த பிறவி மாற்ற அந்த மாதிரி இதுல எல்லாம் வேணா ராஜா அது ஒண்ணு தச்சதுன்னா அப்புறம் போயிடும்பா சொல்லிட்டு அப்படி பொத்தி கொண்டு வந்தாராம் பாவம் எல்லாம் பெருமான் கடந்து செய்கிறான் இந்த உலகியல் அப்படியே வழிபட்டு இருக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப இனிமே இந்த கோடை காலம் இல்ல நீங்க ஐப்பசி கார்த்திகை வந்துடுதுன்னு சொன்னா பாருங்க பெண் அது மாரளி பனி வந்துடுதுன்னா வேணாம் வேணாம் வேணாம் பனி பனி வர ராஜா ஆ பத்தியா போத்திக்கணும் அப்படி கொண்டாந்து காப்பாத்துவோம் ஏன் நாம நாளைக்கு அவரை தாங்க போறோம்னா என்னமோ தாய் உள்ளம் தாங்குது இது முண்டம் முண்டமா இருந்த முண்டமா இருந்தாலும் இருந்தது இல்லை ஏதோ கொஞ்சம் நெஞ்சா தாய் உள்ளத்தை பார்த்தாலும் பார்த்தது அது ஆண்டவன் தான் தரும் அதனாலதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி தாயில் சிறந்த தயாவான தத்துவனி தாயை விட சிறந்தவன் தயாவான தயன இந்த தயை என்ற ஒரு வடிவெடுத்ததுன்னா அது நீதான்ப்பா தயை உடையவன் அல்ல தயை அந்த கருணை எல்லாம் காப்பாற்றி என்னுடைய என்னை வளர்த்திருக்கிறாய் மெய்யவனே விட்டெடுதி கண்டாய் விட முன்மிடற்று மையவனே உன்னுடைய மிடற்று மிடர் இருக்கிற கழுத்து அது நஞ்சை உண்டதுனால அப்படி கருத்து இருக்கிற உடையவன் கருத்து கருமையாக இருக்கிறது மண்ணு உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே அது ரெண்டு விதத்துல மேனியாலும் செம்மை அவன் செய்கின்ற கருணையினாலும் செம்மையுடையவன் அல்லவா அதனால செய்யவனி சிவனி சிறியேன் பவம் தீர்ப்பவனி என்னுடைய பிறவியை பவம்னா பிறவி பிறவியை நீக்குவனாக இருக்கிறாய் தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என கொல் என்னும் வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் தீர்க்கின்றவாறு என் பிழையை என்னுடைய பிழையெல்லாம் நீ நீக்கி என்னை ஆளுக்கு ஆளாக்கணும்னு தான் நினைக்கிற அப்படி நீ அப்படி நினைக்கிற உன்னை நின் சீரருள் என்கொல் என்று வேர்க்கின்ற என்னை எனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா பெரிய பொல்லாத கருணை செஞ்சிட்டாராக்கும் என்று வேர்க்கின்ற இந்த வேர்க்கிறதுன்னா வேறுபடுகின்றதுன்னு அர்த்தம் வேறுபடுவதுன்னு வேர்த்தல் வேறுபடுதல் இப்பொருள் யாண்டையது பொல்லன ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் திருவள்ளுவர் பாபா பா பொல்லன ஆங்கே புறம்பேறார் சில பேர் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயிற்சி பயிற்சிக்க மாட்டாங்க பயிக்கப்படாது நேற்று வரைக்கும் பழகிட்டு நீ மூஞ்சல் முடிக்காதரா அப்படி சொல்லிட்டு வரப்படாது அப்படி திடீர்னு விட்டுப்படாது விட்டா உனக்கு கெடுதல் வந்துடும் பொல்லன ஆங்கே புறம்பேறார் ஆனா அவனை வந்து மாறுபடப்படாது காலம் பார்த்து அடாராடா திருவள்ளூர்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரணும் பழக்கத்தை திடீர்னு பழக்கத்தை விட்டுறக்கூடாது காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் ஆனால் மனசில் அவனை சுத்தமாக நினைக்கப்படாது சும்மா பேச்சுக்கு மறுநாள் எங்கேயா ரெண்டு நாளாக கூட உங்களை காணா அடாராடா அப்படிங்கணும் ஆனால் உள்ளத்தில் தோலை அப்படின்னு இருக்கணும் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் இங்கே வேற்பர் அர்த்தம் உள்ளத்தை வேறுபடுவர் அர்த்தம் வேற்பர்னா வேர்வை வரும்னு அர்த்தம் இல்லை இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க அதான் அந்த பண்டைய பேராசிரியர் இருந்தது ஒன்று வருடைய பட்டணம் வந்துடும் அவங்களுக்கு திருக்குறள் வரும் சிலப்பதிகாரம் வரும் பொருநானூர் வரும் எங்கே தான் படிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அந்த பேராசிரியருடைய உரை தேவை அதனால இங்கே வேற்பர் இங்கே வேறுபடுதல் என்ற பொருள் இப்போ சப்போஸ் நம்ம அந்த அந்த அந்த திருக்குறள் ஞாபகத்து வரலன்னு வச்சுக்கோங்க சங்கடம் தான் நமக்கு என்னமோ திருவருளால் வருது அதனால வேர்க்கின்ற என்னை தீர்க்கின்றவாறு என் பிழையை நீ என்னுடைய பிழையை நீ நீக்கி என்னை செம்மைப்படுத்தினாலும் கூட நான் என்ன கருதுகிறேன் நின் சீரருள் என் கோல் என்று என்ன பெருமான் செய்துட்டார் என்று ஒன்னை கருதி நான் வேர்க்கின்ற என்னை என்னுடைய உள்ளம் வேறுபடுகின்ற என்னை வேறுபடுகின்ற என்னை விடுதி கண்டாய் விட்டுடாதப்பா விரவார் வெறுவ ஆர்கின்றது ஆர்க்கின்றதார் விடை விரவார் விரவ வெறுவ ஆர்கின்றதார் விடை உத்தர அங்கிக்கரசி உங்ககிட்ட இருக்கிற அந்த காளை மாடு இருக்குதே யாராவது உன்னை விட உன்னை உன்னின்றும் வேறுபட்டவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுமா இங்க இருந்தபடியே உம் முறைக்கும் ஏன் தன்னுடைய உடையான யாராவது மறுத்தா அந்த விடை அது தானும் இருக்குமா சில மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடுலாம் இப்போ இல்லைங்க